திருவேதிகுடி சுவாமி திரு வேதபுரீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு மங்கையர்க்கரசி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் இது திருச்சிட்டுமரம் நல்ல

வேதி குடியினில் வேத வேதியர் நாதர் கோயில் அணைந்து வேதி குடியினில் நாதர் கோயில் அணைந்து நலம் திகழ் பாத பங்கயம் போற்றி வேதி குடியினில் நாதரு பாத பங்கயம் போற்றி பாத பங்கயம் பணிந்து எழுந்து ஓதின தமிழ் வேதத்தின் ஓங்கி செய்வோதினார் நன நன நன நன நிறுவரியாடரவுடாமை மன என்பு நிறை பூண்பரிடமும் நீருவரியாடரவுடாமை மனையன்பு நிறை உண்பரிடமும் ஏறுவரியா வரும் இறைஞ்சி கடலாதியத் இருந்த இடமாம் ஏறுவரியா வரும் இறைஞ்சி கடலாதிய இருந்த இடமாம் தாறு விரி பூக மலிவாழை விரை நார இணை வாழை மடுவில் தாறு விரி பூக மலிவாழை விரை நார இணைவாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறும் வயல் வேதி குடியே வேறு பிரியாது விளையாட வளமாறும் வயல் வேதி குடியே வேதி குடியே வேதி குடியே வேதி குடி மறை பாடி மறை பாடி நடம் ஆடுவர் தொல்லானே உரிவை மல்புரி புயத்தை இனிது மேவுவர் நான் மல் புரி புயத்து இனிது மேவுவர் என்னாலும் வளர் வானவர் தொழ துற்பறிய நஞ்சு அமுதாக நஞ்சு அமுதமாக துற்பறிய நஞ்சு அமுதமாக அமுதமாக முன்னையின்றவர் இயன்ற தொகுசீர் வெப்பு அறையன் மங்கை ஒரு பங்கர் நகர் என்பர் திருவேதி குடியே வெப்பு அறையன் மங்கை ஒரு பங்கர் நகர் என்பர் திருவேதி குடியே நன நன ஆ போடும் மதி பூண் அரபு மாலர் துன்று சடை வென்றி புகமேல் வாடும் நதி தாடும் அருளாளர் இருளாளர் மிடரர் மாதர் இமையோர் சூழும் இரவாளர் திருமாவில் விரிநூலர் வரிதோலர் உடைமேல் வேட உரி போர்வையினர் மேவும் பதி என்பரு திருவேதி குடியே வேட உரி போர்வையினர் மேவும் பதி என்பர் திருவேதி குடியே திருவேதி குடியே திருவேதி குடியே காடர் கரிகாலர் கனல் கையர் அனல் மெய்யர் உடல் செய்யர் செவியில் தோடரு தெரிகீழரு சரி கோவனவர் ஆவணவர் தொல்லை நகர்தான் தொல்லை நகர்தான் குடியே பாடல் உடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவார் பாடல் உடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவர் வேடம் ஒளியான பொடி பூசி இசைமேவும் திருவேதி குடியே திருவேதி குடியே சொக்கர் துணை மிக்கையில் உக்கரமுனிந்து தொகும் மூவர் மகிழ தொழும் மூவர் மகிழ தக்க அருள் பக்கம் உற வைத்த அரணார் இனிது தங்கும் நகர்தான் கொக்கரவம் உற்ற பொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டிசை குல மிக்க அமரர் மெச்சி இனிது அச்சங்கிடர் போக நல்கும் வேதி குடியே அச்சங்கிடர் போக நல்கும் வேதி குடியே செய்ய திருமே திருமேனிமிசை வெண்பொடி அணிந்து கருமான் உரிவை போர்த்து செய்ய திருமே திருமேனிமிசை வெண்பொடி அணிந்து கருமான் உரிவை போர்த்து ஐயம் இடும் என்றும் மடமங்கையொடு அகம் திரியும் அண்ணல் இடமாம் வையம் விலை மாறிடினும் ஏறு புகழ் மிக்கு இழிவு இல்லாத வகையார் வெய்ய மொழி தன் புலவருக்கு உரை செய்யாத அவர் வேதிகுடியே நன்ன தத்தன உன்னீர் போதும் அடிபேணும் அடியார்த்தம் இடர் ஒல்க அருளி துன்னி ஒரு நால்வருடன் ஆள் நிழல் இருந்த துணைவன் தன் இடமா கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அருமங்கலம் மிக மின்னியலும் நுண்ணிடை நன்மங்கையர் இயற்றுபதி வேதிகுடியே கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அருமங்கலம் மிக மின்னியலும் நுண்ணிடை நன்மங்கையர் இயற்றுபதி குடியே உறக்கர நெருப்பு எட நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன் முடிதோள் அரக்கனை அடர்த்தவன் அரக்கனை அடர்த்தவன் இசைக்கு இனிது நல்கி அருள் அங்கணங்கிடம் அரக்கனை அடர்த்தவன் இசைக்கு இனிது நல்கி அருள் அங்கணன்கிடம் திருவேதிகுடியே முறுக்கு இதழ் மடக்கொடி மடந்தையரும் ஆடவரும் மொய்த்த கலவை விரைக்கு விரைக்குழல் மிக விரைக்கு உடல் மிக கமலம் விண்ணிசை திரிவேதி திருவேதிகுடியே கமலம் விண்ணிசை உலாவும் திருவேதிகுடியே பூவின் மிசை அந்தணனடு ஆடி பொலியங்கையனும் நேட எரியாய் தேவும் இவரல்லர் இனி ஆவர் என நின்று திகழ்கின்றவர் இடமா தத்தன்ன பாவலர்கள் ஓசையல் கேள்வி அது அறாத கொடையாளர் பயில்வாம் மேவரிய செல்வ நெடுமாடும் வளர் வீதி நிகழ்வேதி குடியே வேதிகுடியே வஞ்சமணர் தேரர் மதிகேடர் தம் மனத்து அறிவிலாதவர் மொழி தஞ்சமென என்றும் உணராத அடியார் கருதும் சைவனிடமாம் திருவேதி குடியே சைவனிடமாம் திருவேதி குடியே சைவனிடமாம் திருவேதி குடியே அமணர் தேரர் மதிகேடர் தம் மனத்து அறிவிலாதவர் மொழி தஞ்சமென என்றும் உணராத அடியார் கருதும் சைவனிடமாம் திருவேதி குடியே அஞ்சு புலன் வென்று அறுவகை பொருள் தெரிந்து எழும் இசைக்கிளவியால் வெஞ்சினம் ஒடித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திருவேதி குடியே வெஞ்சினம் ஒடித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திருவேதி குடியே திருவேதி குடியே திருவேதி குடியே கந்தமலி பொழில் நல் மாடம் இடை காடி வளர் ஞானம் உணர் கந்தமலி தன்பொடில் நல் மாடம் இடை காடி வளர் ஞான கம்பந்தன் மலி செந்தமிடின் மாலை ஏன சம்பந்தன் மலி செந்தமிழில் மாலை கொடு வேதி குடி ஆதி கடலே ஆதி கடலே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தி இமையோர் அந்த உலகு எய்தி அறத்தாலும் அதுவே சரதம் ஆணை நமதே ஆணை நமதே ஆணை நமதே ஆணை நமதே